ஸ்ரீ மாதவராவ் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்கார் மாதவராவ் இன்னைக்கு வந்து பாடின போது என்ன வேணா பாடட்டும் நாங்கள் பொறுமையாக கேட்குறோம் அப்படின்னு ஒரு லைசன்ஸை கொடுத்து அவரை பாட வச்சு இப்போ அவர் நன்னாவே பாடுறாருங்கிறது தெரிஞ்சாச்சு அதனால அடுத்த கச்சேரியில் அவர் வந்து நன்னா தான் பாடி ஆகணும் அவருக்குன்னு இவ்வளோ ஆடியன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கல அது வந்துடுச்சு அதனால இன்னும் அடுத்த தடவை அவர் பாடும்போது இன்னைக்கு பாடின இந்த நல்ல ஒரு சங்கீதம் பல விஷயங்கள் நமக்கு தெரியாததெல்லாம் அவர் எடுத்து சொல்லியிருக்கார் இந்த தாசர் பதங்கள்ங்கிறது கன்னடத்தில் அதில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா இப்போது தியாகராஜர் தீட்சிதர் சியாமா சாஸ்திரிங்கிற மாதிரி ரொம்ப ரிஜிட் கட்டுப்பாடுகள்லாம் கிடையாது சில பேர் எப்படியோ பாடுவா நான் எப்படி பாடுறேன் அப்படின்னு மாதவராவே அவர் சௌகரியத்துக்கு பாடிக்கிறாரு அப்படின்னு சொன்னார் அதனால் இப்போ மாதவராவுக்கு பொறுப்பு ஜாஸ்தி இன்னும் ஒரு இன்றைக்கி ஒன்றரை மணி நேரம் பாடிட்டார் அடுத்த தடவை ஒரு ரெண்டரை மணி நேரம் பாடுறதுக்கு அவர் தயாராக மாதவராவ் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் எவ்வளோலாம் நன்னா பாடுவாருங்கிறது மட்ராஸில் வந்ததுக்கு அப்புறம் இப்போ தான் தெரியாது முப்பது வருஷமாக எனக்கு ஃப்ரெண்டு அவர் அப்படி சைலண்டாக வந்து உட்காருவார் அவர் கொஞ்சம் ஒரு ரவீந்திரநாத் டேங்கூர் டேகூர் மாதிரி அன்றைக்கும் தாடி இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு டிவைன் மூடுக்கு வந்திருக்கார் அவர் அன்றைக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு ரசிகராக தான் இருந்திருக்கார் அதனால் அவர்கிட்ட நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்குங்கிறது இன்றைக்கி நான் தெரிஞ்சுட்டேன் அக்கிரமம் அப்படியாக அதாவது சங்கீதத்தில் இந்த வெறும் ராகம் கீர்த்தனை தாளம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் சரித்திரமும் சேர வேண்டியிருக்கு எந்த காலகட்டத்தில் எப்படி போட்டிருக்காங்கிறது ஸ்ரீ கோவிந்தராவ் வந்து டி கே கோவிந்தராவ் இந்த புரந்தரதாசர் இந்த கனகதாசர் யாரெல்லாமோ இருந்திருக்காங்க நிறைய தாசர்கள் இருந்திருக்காங்க அதில் ஏன் அவள்லாம் என்னெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணினாங்கிறத பற்றி ஒரு காரணத்தையும் அவர் அன்றைக்கி ஒரு ஒரு தடவை என்கிட்ட விளக்கியிருக்காரு அதாவது இந்த முகமடன் இன்வேஷன் சவுத் இந்தியாவுக்கெல்லாம் வந்தபோது இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தையெல்லாம் அவள் அழித்து இனிமேல் இங்கே யாரும் எதுவும் இந்த அவளுக்கு எதிர்ப்பு இல்லாதபடியாக பண்ணிட்டாங்க அப்போது அந்த காலத்தில் நிறைய தாசர்கள் பல ஊருக்கு சென்று இந்த நல்ல விஷயங்களையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கான்னு அவருடைய ஒரு அவர் ஏதோ அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு அநேகமாக அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஸ்ரீ மாதவராவ் எப்படி இல்லாமோ அங்கே எல்லாம் கண்டுபிடிச்சு இதெல்லாம் எல்லாம் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரால் பல பேருக்கு பிரயோஜனமும் இருக்கு இன்றைக்கி அவர் பாட வச்சத்துலேருந்து நிறைய இளைஞர்கள் ஏதோ இந்த ராகவேந்திரன் இன்னும் எத்தனையோ பேர்லாம் வந்திருக்காங்க இந்த புரந்தரதாச கீர்த்தனைகளில் உள்ள விசேஷத்தை தெரிஞ்சுட்டு அழகாக அந்த வார்த்தைகள் எல்லாம் ஸ்பஷ்டமாக இப்படி தான் பாடணுங்கிறத வந்து அதாவது தாரிணியா தரிணியா எப்படிங்கிறதெல்லாம் அவர் நான் அழகாக எடுத்து சொல்கிறார் அதனோட அர்த்தம் புரிஞ்சிருந்து அவர் பாடுறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை அதையெல்லாம் அவர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அவளை நல்லா பாட வைக்கிறதுல ஒரு தன்னால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் பலரும் செஞ்சுட்டு இருக்கார் அதனால் அவர் இங்கே இருக்கிறது சென்னையில் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் அதனால் ஸ்ரீ மாதவராவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த விசேஷத்துக்கு ரெண்டு இளம் வித்வான்கள் எங்களாலையும் இந்த விசேஷத்தை ரொம்ப அழகாக பண்ண முடியும் ஒத்தாசையாக பரூர் அனந்தகிருஷ்ணன் விக்னேஷ் ராஜகோபால் இவாள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்த்தாக்கா இது யார் தெரியுமோ அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் இது யாரு தெரியுமோ விக்னேஷ் ராஜகோபால் இன்றைக்கி ரொம்ப பெரிய வித்வானாக இருக்கார் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் நான் இருக்க மாட்டேன் அதை பார்க்கறதுக்கு ஆனால் ரொம்ப அழகாக இன்றைக்கி வாசிச்சிருக்காங்கிறதுல சந்தேகமே கிடையாது மாதவராவும் இருக்க மாட்டார் நிச்சயமா இல்லை என்னோட பெரியவர் அதனால் இந்த விசேஷம் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு இன்னும் ஒரே ஒரு பாட்டு அவர் பாடுவார் அதுக்கப்புறம் இன்னும் அடுத்த கச்சேரி வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் வணக்கம் தேங்க்யூ